வணக்கம் என் இனிய தமிழ் மலர்களே எல்லோரும் நலமாக இருக்கின்றீர்களா நலமாக இருக்க உங்களை பிரார்த்தித்து கொண்டு உங்களோடு ஒரு சிறிய கதையை பகிர்ந்து கொள்கின்றேன் வாழை கதை சொன்னால் எப்படி இருக்கும் ஓ வாழை மரம் கதை சொல்லுமான்னு யோசிக்கின்றீர்களா இல்லை கதை சொல்லவே போகின்றது உங்களுக்கு வாழை கதை சொன்னால் ஒரு வாழை மர படத்தை பாருங்கள் இதில் நானும் தாயாரும் சகோதரர்களும் இருக்கின்றோம் நானே என் தாயாரின் மூத்த பிள்ளை நாங்கள் கதளி என்னும் வாழை இனத்தை சேர்ந்தவர்கள் ஒரு வீட்டு தோட்டத்தில் நாங்கள் வாழ்கின்றோம் எங்களுக்கு பக்கத்திலே கப்பல் மொந்தன் இதரை என்னும் வாழை இனத்தவர்கள் பலரும் வாழ்கின்றார்கள் வீட்டுக்காரர் நல்ல பசலையிட்டு நீர்ப்பாய்ச்சி எங்களை வளர்க்கின்றார் அதனால் நாங்கள் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணவுமாக செழித்து வளர்கின்றோம் வீட்டுக்காரர் எங்களை செழிப்பாக கண்டு மகிழ்வார் எங்களுக்கு பக்கத்திலே எங்கள் தாயாரின் சகோதரி ஒருத்தி வாழ்ந்தாள் அவள் பத்து அடி உயரம் வரை வளர்ந்து அழகான பொத்தியை ஈன்றாள் பொத்தியிலிருந்து சீப்பு சீப்பாய் பல காய்கள் அவை நன்கு முட்டி பொன்னிறமாய் பழுத்தன பார்ப்பதற்கு மிகவும் அழகாயிருந்தன நான் அவற்றை பார்த்து பார்த்து மகிழ்ந்தேன் ஒரு நாள் எங்களை அன்போடு வளர்த்த வீட்டுக்காரர் வந்தார் தாயாரின் சகோதரி சுமந்து நின்ற பல குலையை வெட்டி சென்றார் குலை ஈன்றதும் எங்கள் வாழ்வு முடிந்துவிடும் என்பதை நான் அப்பொழுதுதான் உணர்ந்தேன் பிள்ளைகளே மக்களிற் சிலர் தாம் வாழும் காலத்தில் பிறருக்கு உதவி செய்வர் காலத்தில் உதவி செய்யர் அவர்களால் எவருக்கும் இப்பயனும் இல்லை ஆனால் நாங்கள் வாழும் காலத்தில் எங்கள் இலை பூ என்பவற்றை உங்களுக்கு தருகின்றோம் மாலங்காலத்தில் பல குலை மடல் என்பவற்றை தந்து உதவுகின்றோம் அதனால் எங்களை நீங்கள் எப்போதும் மறக்க மாட்டீர்கள் என்று எண்ணுகின்றேன் இப்பொழுது என் தாயார் ஒரு பெரிய குலையை ஈன்றிருக்கின்றார் சில மாதங்களின் பின் நானும் என் சகோதரிகளும் குலையை ஈணுவோம் எங்கள் சந்ததியும் பெருகி இப்படியே பயன்தரும் உங்களுக்கு நன்றி என் மலலைகளே இந்த வாழை மர கதை உங்களுக்கு பிடித்து கொண்டுதா வாழை மரம் எப்படி பயன் தருகின்றதோ நாமும் வாழை மரத்தை போல எங்களால் முடிந்த உதவிகளை மக்களுக்கு செய்து கொண்டு அவர்களை சந்தோஷமாக வைத்துக்கொண்டு நாங்கள் மரணித்தாலும் எங்களை அவர்கள் மறக்காத வண்ணம் நாங்கள் செய்ய வேண்டும் என்பதே நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு இன்றைய கதையை முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் என் தமிழ் குஞ்சுகளே